திருச்சிற்றம்பலம் திரு சேரமான் பெருமான் நாயனார் அருளி செய்த பொன்வண்ணத்து அந்தாதி திருச்சிற்றம்பலம் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமே நீ பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் மௌவண்ணம் வீஷடை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே ஈசனை காண பலி கொடு செல்ல எற்றே இவளோர் பேயனை காமுரு பிச்சி கொல்லாமென்று பேதையர் முன் தாயனை ஈர்ப்ப தமியேன் தளர தாய் சடையோன் வாவினை புல்லவென்றானிமை வேண்டன வாட்கண்களே கண்களங்கஞ்செய்ய கைவளை சோற கலையோ செல்ல ஒண்களங்கண்ணுதல் வேற்ப ஒன் கொன்றையந்தாருருவ பெண்களங்கம் மேவள் பேதொரும் என்பதோர் பேதை நெஞ்சம் பண்களங்கம் இசை பாட நின்றாடும் பரமனையே பரமனையே பலே தேர்ந்து நஞ்சுண்டது பன்மலர்ச்சேர் பிரமனையே சீரம் கொண்டும் கொடுப்பது பேரருளா சரமனையே ஓடம் பட்டம் ஓடம் போடு மாதிடமாம் வரமனையே கிளையாகுமுக்கண்ணோடை மாதவனே தவனே உலகுக்கு தானே மோதல் தான் படைத்த எல்லாம் சிவனே முழுதும் என்பார் சிவலோகம் பெருவர் செய்ய அவனே அடல் விடை ஊர்தியே கடலிடை நஞ்சமுண்ட பவனே என சொல்லுவாரும் பெருவரே பாரிடமே இடமால் வல்லந்தான் இடப்பால் துழாய் வலப்பால் ஒன் கொன்றை வடமாலிடந்து கில் தோவலோ ஆழி இடம் வலமான் இடமால் கரிதால் வலஞ்சே திவனே கீழில் நலஞ்சேர் குடமாங்கிடவலோ கொக்கரையாம் எங்கள் கூத்தனுக்கே கூத்து கோலாமிவர் ஆடி தீரேவது கோல்வளைகள் பாத்து கோலாம் பலி தேர்வது மேனே பவளம் கோலாம் ஏத்து கோலாம் இவர் ஆதரிக்கின்றது இமயவர்த்தம் கோத்து கொல்லாம் இவர் கண்டதிண்டை சடை ஒத்தமரே உத்தமராயடி யார் உலகாள தமக்குரிய மத்தமராமதி மாடம்பதி நல்லம் சீர்மை குன்றா எத்தமராயும் பணி கொள்ள வல்ல இறைவர் வந்தென் சித்தமராய் அகலாதுடனாடி திரிதவரே திரிதவர் கண்ணுள்ளும் உள்ளத்தினுள்ளும் திரிதரினும் அறிதவர் தன்மை அறிவிப்பதாயினம் ஆழினஞ்சே கரிதவர் கண்டம் வெளித வர்ஷாந்தம் கண் மூன்றொடொன்றாம் பரிதவர்த்தாமே அருள் செய்து கொள்வர்த்தம் பல் பணியே பணிபதம் பாடிசை ஆடிசையாக பனிமலரால் அணி பதங்கன்பர் குழப்பனையத்தவர் கேயடிமை துணிபதம் காமுரு தோலோடு நீரோடல் தூர்த்து நல்ல தனிபதம் காட்டிடும் சஞ்சலம் நீ என் தனி நெஞ்சமே நெஞ்சம் தள்ளீர் விட கண்ணீர் தும்ப முகமலர அஞ்சங்கர தல்லம் கும்ப அட்டாங்கம் அடி பணிந்து தஞ்சொல் மலரால் அணிய வல்லோர்கட்கு தாழ் தாழ்சடையான் வஞ்சங்கடிந்து திருத்தி வைத்தான் பெருவானகமே வானகமாண்டு மந்தாக்கினே ஆடினந்தாவனம் சூழ் தேனகமலர் சூடி செல்வோரும் சிதவல் சுற்றி கனகந்தேய திரிந்தீர போரும் கனகவண்ண பால் நிற நீற்ற கடியரும் அல்லா படிரருமே படிராயின சொல்லே பாழுடல்லோம்பி பல கடை சென்று இடராதொழிதும் எழு நெஞ்சமே எரியாடியம்மான் கடல் தாயின நஞ்சமுண்ட பிரான் கழல் சேர்த்தல் கண்டாய் உடல் தானுள பையன் ஆப சொன்னேன் இவ்வுலகினுள்ளே வேர் தொழுமின் வெண்ணாழ்வேர் பணிமின் நித்தம் பலகாமுருவீர் நினைமின் பரமனோடொன்றலுற்றீர் நலகாமலரால் அரிச்சி மென்னாள் நரகத்து நிற்கும் அலகாமுருவீர் அரணடியாரை அலைமின்களே அலையார் பூனல்லனல் ஞாயிறவனி மதிய விண்கால் தொலையா உயிருடம்பாகிய சோதியே தொக்குமீனோ தலையார் சுமந்தோ தடித்தோங்கோடி தேர் அரக்கனே கலையானூரு வீரல் தாங்க கில்லான் விட்ட காரணமே காரணன் காமரம் பாடவோர் காமரம் பூடுரத்தன் தாரணங்காக தளர்கின்ற தையல்லை தாங்குவர் யார் போரணி வேர்கண் புனர்படம் போர்த்தன பூஞ்சுணங்கார் ஏரணி கொங்கையோ பொற்படம் மூடே இருந்தனவே இருந்தனம் எய்தியோ நின்றும் தெரிந்தோ கிடந்தலைந்தோ வருந்திய வாழ்க்கை தவிர்த்திடு போகனஞ்சே மடவாள் பொருந்திய பாகத்து புண்ணியன் புண்ணியல் சூல தெம்மான் திருந்திய போதவந்தானே களையும் நம் தீவினையே தீவினையேனை நின்றைவர் ராபகல் செத்தி தின்ன மேவினை வாழ்க்கை வெறுத்தேன் வெறுத்து விட்டேன் வினையும் ஓவினதுள்ளம் தெளிந்தது கள்ளம் கடிந்தடைந்தேன் பாவின செஞ்சடை முக்கணனாரணன் பாதங்களே பாதம்புவனே சூடர் நயனம் புவனம் உயிர் பூங்கோதவுடுக்கை உயர்வான் முடி விஷம்பே உடம்பு வேதம் மோகம் திசை தோல்மிகு பன்மொழி கீதம் என்ன போதம் கீவர்கோர் மணி நிறம் தோற்பது பூங்கொடியே கொடி கொடிமேலிடபமம் கோவண கிளுமோர் கொக்கிரகும் அடிமேற்கழலோ அகலத்தில் நீரோ ஐவாயரவும் முடிமேல் மதியும் முரோகலர் கொன்றையும் மூவிலைய வடிவேல் வடிவும் என் கண்ணுளே போதும் வருகின்றவே வருகின்றமோ போடு தீப்பிணி கூற்றம் வைகற்கு வைகள் பொறுகின்ற போர் போர்கொன்றும் ஆற்றகில்லேன் பொடி பூசி வந்துன் நேர்க்க அருளோ கண்டாய் அழல்வாய் அரவம் வெறு கொன்றை வெண்மதி செஞ்சடை மேல் வைத்த வேதியனே வேதியன் பாதம் பணிந்தேன் பணிந்தமை ஞானமென்னும் சோதியன் பால் கொள்ள உற்று நின்றேற்கின்ற தொட்டி தூதான் நீதி என்றான் செல்வம் ஆவதென்றேன் மேல் நினைப்புவண்டேர் நின் போல் வகை தேயிருப்பாலும் ஒழித்ததுவே ஒழித்தேன் பிறவியை ஊர்ந்தேன் உவகையை ஓங்கிற்றுள்ளம் இழித்தேன் உடம்பினை ஏலேன் பிறரிடை இம்மனையும் பழித்தேன் பழியே விளைக்கும் பஞ்சேந்திரிய குஞ்சரமும் தெழித்தேன் சிவனடி சேர்ந்தேனி மிக தெள்ளியனே தெள்ளிய மாந்தரை சேர்ந்திலன் தீங்கவி பாடலுற்றேன் ஒள்ளிய சொல்லோ பொருளோ பெறேன் உரைத்தார் உரைத்த கள்ளிய பூக்கார் கவிகள் ஓட்டார் கடல் நஞ்சகின்றாய் கொள்ளிய அல்ல கண்டாய் புன் சொல்லாயினும் கொண்டருளே அருளாள்வரு நஞ்சம் உண்டு நின்றாயை அமரர் குழாம் பொருளார் கவி சொல்ல யானும் புன்சோர்கள் புனர்கலூற்றேன் இருளாச்சரவேழில் மாமதி தோன்றவும் ஏற்றதென்ன வெருளாதே தீர் சென்று மின்மினி தானும் விரிகின்றதே விரிகின்ற ஞாயிறு போன்றது மேனியன் ஞாயிறு சோழ் தெரிகின்ற வெங்கதீர் ஒத்தது செஞ்சடை அச்சடை கீழ் சரிகின்ற காரிருள் போன்றது கண்டம காரிருட்கீழ் புரிகின்ற வெண்முகில் போன்றுளதால் எந்த ஒன் பொடியே பொடிக்கின்றில முலை போந்தில பல்சொற் பொருள் தெரிய முடிக்கின்றில குழல் ஆயினும் கேண்மீன்கள் மூறி வெள்ளம் குடி கொண்ட செஞ்சடை கொண்டலங் கண்டன்மே கொண்டணிந்த கடி கொன்றை நாருகின் என்றாளறியேன் பிறர் கட்டுரையே உரை வளர் நான் மறை ஓதி உலகம் எலாம் திரியோ விரைவளர் கொன்றை மருவிய மார்பன் விரிச்சடை மேல் திரைவளர் கங்கை நுரைவளர் தீர்த்தோ செரிய செய்த கரைவளர் ஒத்துள்ளதார் சிரமாலயம் கண்டனுக்கே கண்டங்கரியன் கரியேரோரியன் விரிதரு சீர் அண்டங்கடந்த பெருமான் சிறுமான் தரித பிரான் பண்டன் பரம சிவனோர் பிரமன் சிரமறிந்த புண்தங்கையிலன் பயிலார மார்பன்யம் புண்ணியனே புண்ணியன் புண்ணியல் வேலையன் வேலைய நஞ்சனங்க கண்ணியன் கண்ணியல் நெற்றியன் காரண்ணன் காரியங்கும் விண்ணியன் விண்ணியல் பாணியன் பாணி கொளவுமையாள் பண்ணியன் பண்ணியல் பாடலன் ஆடற்பசூபதியே பதியார் பலிக்கென்று வந்தார் ஒருவர்க்கு பாவை நல்லீர் கதியார் விடை உண்டு கண்மூன்றுளகரை கண்டமுண்டு கொதியார் மழுவுண்டு கொக்கரை உண்டிரை கூத்துமுண்டு மதியார் சடை உள மாலுளதீவது மங்கையர்கே மங்கை கொங்கை தட திங்கும குங்கும பங்கனுங்கி அங்கமெங்கும் நேக சங்கமம் கைத்தல தொங்கவர்வான் கங்கை நங்கை தீரை பொங்கு செங்கண்ணற வங்கள் பொங்கி பங்கிதங்கும் மலர் திங்கள் தங்கும் முடே பண்டங்கனே பண்டங்கன் வந்து பலிதாயென்றான் பகலோர் கிடன்றேன் அண்டங்கடந்தவன் அன்னமென்றான் அயன் ஊர்தி என்றேன் கொண்டிங்குன்னை எம்பை என்றான் கொடித்தேர் அனங்க நின்றேன் உண்டிங்கமைந்ததென்றார்கது சொல்ல உணர்வு ஊற்றதே உற்றடியார் உள்ள காளவோர் ஊணும் உறக்கும் இன்றே பெற்ற பெற்றமதாவதென்றேனோ பிரான் பெருவேல் நெடுங்கண் சிற்றடியாய் வெண்பல் செவ்வாய் இவள் சிற மாலைக்கென்றும் இற்றிடையாம் படியாக என்னக்கு மெலிக்கின்றதே மெலிக்கின்றவெந்தே வெயில்வாய் இழுதழல் வாய் மெழுகு கலிக்கின்ற காமோ கரதலம் எல்லி எல்லித்தோரக்கோ வெங்கூற்று ஒலிக்கின்ற நீரோரோ தீயொளி யார் முக்கண் அத்தர்மிக்க பலிக்கென்று வந்தார் கடி கொன்றை சூடிய பல்லுயிரே பல்லுயிர்பாகம் உடன்தலை தோல்பகலோன் மரல் பெண் வில்லியோர் வேதியன் வேழோ நிறையே பரிதுதைத்து புல்லியோன் சுட் கொண்டோ அறுத்தொம்போரேத்தோ கொண்டான் புகழே சொல்லியம் பாடியோ ஏத்த கேடோ நங்கள் சோழ் துயரே துயரும் தோழும் அழோ சோறும் கேலோ கலையொஞ்சல்ல பெயரோ பிதற்றும் நகும் வேதுயிர்க்கும் பெரும் பண்ணி கூர்ந்து அயரும் அமர்வைக்கும் மூரினி மேற்கோ அந்தோ இங்கனே மயரோ மறை காட்டிரையினு காட்பட்ட வாணுதலே வாணுதற்கெண்ணம் நன்றன்று வளர்ச்சடை எந்தை வந்தால் நாணுதற்கெண்ணாள் பலி கொடு சென்று நகும் நயந்து பேணுதற்கெண்ணம் பிரமன் திருமாலவர்கரிய தாணுவு கின்னோ ராபகல் நைந்திவள் தாழ்கின்றதே தாழும் சடை சடை மேலது கங்கையை கங்கை நங்கை வாழும் சடை சடை மேலது திங்கள திங்கள் பிள்ளை போழும் சடை சடை மேலது பொங்கரவோ பரவம் வாழும் சடை சடை மேலது கொன்றையம்மா முனிக்கே முனியே மோருகல்ல கொன்றையினாய் என்னை மோ பொழித்த கனியே கழலடி அல்லார் களை கண் மற்றொன்றுமில்லேன் இனியேலிருந்தவம் செய்யேன் திறந்த அஞ்சே நினைந்து தனியேன் படுகின்ற சங்கடம் ஆர்கினி சாற்றுவனே சாற்றுவன் கோயில் தலையும் மனமும் தவம் இவற்றால் ஆற்றுவன் நண்பெனோ நீ சொறிந்து ஆற்றி அஞ்சொல் மலரால் ஏற்றுவன் கீசன் வந்தென் மனத்தான் என்றெழுந்தலரே தூற்றுவந்தோத்திரோ ஆயினவேயினே சொல்லுவனே சொல்லாதன கொழோ நாவல்ல ஜோதியோ ஜோதி தன் பேர் செல்லா செவி மரோ தேரி தோழாதகை மண்திணிந்த கல்லாம் நினையார் மணம் வணங்கா தலையும் பொறையாம் அல்லா அவைய வந்தானோ சேதன மனிதர்க்க சேதனமே தனகுன்றமாவையம் சங்கரன் தன்னருளன்றி பெற்றால் மனக்கென்றும் நஞ்சேர் கடைய நினைவன் மதுவிரியும் புனக்கொன்றையான் அருளால் புழுவாகி பிறந்திடினம் எனக்கென்றும் வானவர் பொன்னுலகோடொக்க எண்ணுவனே எண்ணம் இறையே பிழைக்கும் கோலாம் இமையோர் இறைஞ்சோ தண்ணம் பிறை சடை சங்கரன் சங்க குழையன் வந்தென் உள்ளன் குறைவது அறிந்தும் ஒளிமானிறங்கவர்வான் கண்ணோ உறங்காது ராப்பகல் எய்கின்ற காமனுக்கே காமனை முன் செற்றதென்றாள் அவள் இவள் காலனென்னும் தாமனன் மார்பனை முன்சற்றதென்று தன் கை எறிந்தாள் நாமுன சென்ற தன்றாரரை என்றே கிருவர்க்குமஞ்சி அன்றன கீற்றில்லர் அந்தணரே அந்தணராம் இவர் ஆரூர் உறைவதென்றேன் அதுவே சந்தனை தோழி என்றார் தலையாய என்றே பந்தனை கையாய் அதுவும் உண்டென்றார் உமையறிய கொந்தனை தாரீர் உரைமி நின்றேன் தொடி கோட்டினரே கொட்டும் சில பல்ல சூழனின்றார்க்கும் குப்பூற்றெழுந்து நட்டமறியோ கிரீட்டிக்கோ பாடும் நகோ வெருட்டும் வட்டம் வரும் மரோ சாரணை செல்லும் மலர் தயங்கும் புட்டங்கிரும் பொழில் சூழ்மறை காட்டரன் பூதங்களே பூதப்படையுடை புண்ணியரே போற சொற்கணும் மேல் ஏதப்பட எழுகின்றனவாலிழை காதற்படு பான் கணை தொட்ட காமனை கண்மலரால் சேதப்படு திட்டம் காரணம் நீரிரை செப்பு மீனே செப்பன கொங்கைக்கு தேமல கொன்றை நீரம் பணித்தான் மைப்புரை கண்ணுக்கு வார்பூனல் கங்கை வைத்தான் மனத்து கொப்பனையில்லா ஒளி கீழர் உன்மத்தமும் அமைத்தான் அப்பனை அம்மனை நீ என் பெறாது நின்றார்கின்றதே ஆர்கின்ற நீரோ அனலோ மதியும் ஐவாயரவோ ஓர்கின்ற யோகோ உமையோ உருவும் அருவும் வென்றி பார்க்கின்ற வேங்கையோ மானும் பகலோ இரவுமெல்லாம் கார்கொன்றை மாலையினார்குடனாகி கலந்தனவே கலந்தன கென்பலர் கட் கட்டவேழ்வார்கொன்றை கட்டரவார் சலந்தன கண்ணிய கானகம் அடியோர் ஷாணகமும் நிலந்தன கில்லா அகதியன் ஆகிய நீலகண்டது அலந்தலை கென்னே அலந்தலையாகே அழிகின்றதே அழிகின்றதாருயேர் ஆகின்ற தாகுலம் ஏறிடுமால் இழிகின்ற சங்கம் இருந்த மூலை மேல் கிடந்தன பேர் பொழிகின்ற கண்ணீர் புலர்ந்தது வாய்கலை போன வந்தார் மொழிகின்றதென் இனி நான் மறை மொக்கண் கே முறைவனை மோப்புக்கு நான் மறைக்கும் முதல் ஏழ் கடலோ துறைவனை சூழ் கையிலாய சிலம்பனை தொன்மை குன்ற இறைவனை என் குண தீசனை எத்தினர் சித்தம் தம்பால் உறைவனை பாம்பனை யாம் பின்னை என் சொல்லி ஓதுவதே ஓதவன் நாமம் உறையவன் பல்குணம் உன்னை விட்டேன் போதவன் பின்னே பொருந்தவன் வாழ்க்கை தீர்ந்த சென்று மாதவமாகிடு மாதவமாவள்ளர் புஞ்சடையான் யாதவன் சொன்னான் அது கொண்டோழி இனியாரணங்கே ஆரணங்கின் மோகம் ஐங்கணையான் அகமோவகத்தில் தோரணம் தோள் அவன் தேரகல் அல்குல் தொன்மை கண் வந்த பூரண கும்பமோ முல்லையேவை இவை சடையோ காரணன் தாழ் தொழோ அன்போ பகையோ கருதியதே கருதியதொன்றில்லை ஆயினும் கேண்மின்கள் காரிகையாள் ஒரு தினமும் உழலாக ஒட்டாது ஒடுங்கார் ஒடுங்க பொருதனன்மால் விடை பொன்னியன் பொங்கிளங்கொன்றையின்னே தருதிர் நன்றாய் இடும் தார விடீர் கொல்லோ தாழிருளே இருளார் மீடற்றால் ராபகல் தன்னால் வரைமறையால் பொருளார் கமல் கொன்றையால் முல்லை பொற்றர பாடுதலால் திருளார்மதி விஷம் பால் பௌவந்தெண் போனல் தாங்குதலால் அருளார் பல்ல பல்ல வண்ணமோமாம் அரணாயினே ஆயின வாய்மை அரை கலை கைவளைகள் போயின வாழிகர் கண்ணோரோ மை நீர் முலையிடையே பாயின வேழ்கை கரபத்து இரத்துக்கு சோத்திரம் போல் ஆயின பல் செடையார்கண்பு பட்டயம் ஆயிழைக்கே இழையார் வண்ண முல்லை வீங்கி இடையிறகின்ற தீற்றால் பிழையால் நமக்கிவை கட்டுண்க என்பது பேச்சு கோலாம் கழையார் கழுக்குன்ற வாணனை கண்டனை காதலித்தாள் குழையார் செவியோடு கோல கையர் கண்கள் கூடியவே கூடிய தன்னிடை தானுமை ஆளிடத்தானை ஐயாறு இடிய பல் பல்சடை மேர்தெறிவண்ணம் என பணிமின் பாடிய நான் மறை பாய்ந்தது கோற்றை படற்புரஞ்சோட்டு ஆடிய நீர் செஞ்சாந்தி வையாம் என் அயனெனவே அயமே பலி இங்கு மாடுள தாணுவோர் கொக்கி பயமே மொழியோ பசுபதி ஏரம்மை பாய்ந்திடுமால் புயமே குழலியர் புண்ணிய போமின்கிறத்தல் பொல்லார் நயமே மொழியினோ நக்கம் அம்மா உம்மை நானுதுமே நாடாலடக்க நலத்தார்க்கு இடையில்லை நாம் எழுத ஏனாயிருந்தமிழால் மறவேனோ நினை மினென்றும் பூணார் முல்லையேர் நிறுத்தன் புரிஷடை எந்தை வந்தால் காணாவிடேன் கண்டிரவாதொழிவேன் கடிமலரே கடிமலர் கொன்றை தரினம் பொல்லே சார ஒட்டேன் முடிமலர் தீண்டின் முனிவன் முலை தொடு மேற்கெடுவன் அடிமலர்வானவர் ஏத்த நின்றாய் கழகல்ல என்பன் தொடிமலர் தோள் தொடு மேல் தீரு ஆணை தொடங்குவனே தொடங்கிய வாழ்க்கையை வாழாதோரப்பர் துறந்தவரே அடங்கிய வேட்கை அரண்பால் இளரோகார் பறவை முடங்கிய செஞ்சடை முக்கணனார் கன்றி இங்கும் அன்றே கிடங்கி நிற்பட்ட கர அணையார் பல கேவலரே வலந்தான் கழலிடம் பாடகம் பாம்பு பலம் இடமே கலந்தான் வல்லம் நீரிடம் சாந்து எரிவலம் பந்திடமென் பலந்தார் வலமிடம் ஆடகம் வேல்வலம் ஆழியிடம் சலந்தாழ் சடை வல்லம் தன்னங்குழல் இடம் சங்கரர்கே சங்கரன் சங்கர் குழையன் சரணாரவிந்தோ தன்னை அங்கரங்கூப்பி தொழுதாட்படுமின் தொண்டீர் நமனார் கிங்கரர் தாம் செய்யும் கீழாயினமிரை கேட்டலுமே இங்கரமாயிரம் ஈரையன் நெஞ்சோ எரிகின்றதே எரிகின்ற தீயோ துளச்சடை ஈஷர்கத்தி கிமையோர் சொரிகின்ற பார்கடல் போன்றது சூழ்புனல் அப்புனலில் சரிகின்ற திங்களோர் தோணி ஒக்கின்றத தோணி உய்பான் தெரிகின்ற திண்கழை போன்றுளதால் அத்திரல் அறவே அறவம் உயர்ப்ப அழலும் மங்கங்கை வளாய் குளிரும் குறவம் குழலுமை ஊடற்கு நைந்தொருகும் அடைந்தோர் பரவும் புகழ் அண்ணல் தீண்டலும் பார்வானவை விளக்கோ விரவோ இடரின்போ எம் இறை சூடிய வெண்பிறையே பிறை துண்டம் சூடலோற்றோ பிச்சை கொண்டனல் ஆடலூற்றோ மறை கண்டம் பாடலூற்றோ என்போ நீரோ மறுவலூற்றோ கரை கண்டம் புல்லலோற்றோ கடுவாய் அறவாடலூற்றோ குறை கொண்டிவள்ளரன் பின் செல்வதென்னக்க கூறுமினே கூறுமின்னீசனை செய்மின் கூற்றேவல் குளிர்மின் கண்கள் தேருமின் சீத்தோ தெளிவின் சிவனை செருமின் செற்றம் ஆறுமின் வேட்கை அருமின் அவலோ இவை நெறியா ஏறுமின்பான திருமின் விருந்தாய் இமயவர்கே இமையோர் கொணர்ந்திங்கிழி தேட்ட நீர்மை கெட்டேந்தல் பின்போய் அமையா நேரி சென்றோர் ஆழ்ந்த சலமகளாய் அணைந்தே எமையாளுடையான் தலைமகளா அங்கிருப்ப என்னே உமையாள கீழ் உறைவிடம் பேற்றோ உரைக்கின்றதே உரைக்கின்றனரைவர் ஒன்பது வாயிலோர் மூன்றுளதால் மறைகின்ற என்பு நரம்போடிரைச்சி உதிரமச்சை பறைக்கின்ற தோல் போர் கோரம்பை பயனில்லை போய் அடைமின் அறைகின்ற தென்புன்னல் செஞ்சடை கொண்டோன் மலரடிக்கே அடி கண்ணி கை தோழோதார்ககன் ஞாலம் கொடுந்தடினாய் வடிக்கண்ணி நின்னை தொழவளை கொண்டனை வண்டுன் கொன்றை கடி கண்ணியாயம கோரூர் இரண்டகம் காட்டினையால் கொடி கண்ணி மேல் அல்ல கொல்லேருயர்த்த குணகுன்றமே குன்றெடுத்தான் செவே கண்வாய் சீரங்கள் நெறிந்தலர அன்றடர்த்துக செற்றவன் நற்றவர் கற்ற சிவன் மன்றிடை தோன்றிய நெல்லி கனி நேர்ப்ப மானுடர் போய் ஒன்றெடுத்தோதீம் புகுபர் நரக தொரு குழியே குழிகட்கொடு நடை கூன்பர் கவட்டடி நெட்டிடைவோன் உழுவை தழை செவி தோல் முலை சூறை மயிர்பகுவாய் தெழிக்கட்டிரை கூறல் தேம்பல் வகிற்று திறக்குறவீரர் கழுது குறைவிடோ போல் கண்டன் ஆடோ கடியரங்கே அரங்காமணி அன்றில் தென்றல்வோர் கூற்றம் மதியம் மந்தி சரங்காமன் எய்யஞ்சு சந்தோள் பகையால் இவர் இவள் தளர்ந்தாள் இறங்காமனத்தவர் இல்லை இறங்கான் இமயவர்த்தம் சிரங்காமுருவான் எலும்பு கொள்வான் என்றேன் தேமொழியே மொழிய கண்டான் பழிமோளக் கண்டான் பிணி முன்கை சங்கம் அழிய கண்டான் அன்றில் ஈர கண்டான் தென்றல் என் உயிர் மேல் சுழிய கண்டான் தூயர் கூற கண்டான் தோகில் சூழ்கலையும் கழிய கண்டான் தில்லை கண்ணுதலான் கண்ட கள்ளங்களே கள்ளபளாகம் கடிந்தடிமைப்பட கற்றவர்த்தம் உள்ளவளாகத்து உருகின்ற ஊத்தமன் நீழ்முடி மேல் வெள்ளவளாகத்து வெண்ணுரை சோடிவியன் பிறையை கொள்ள அள்ளாய்கின்ற பாம்பொன்று உளது கூறி கொண்மீனே குறிக்கொண்டிவள் பெய்த கோல்வளையே வந்து கோள் இழைத்தீ வெறி கொண்ட வெள்ளிலம் போதோ எலும்போ விரிச்சடை மேல் உரை கொன்றையோ உடைத்தோலோ பொடியோ உடை கலனோ கரை கண்டரேனுமக்கென்னோ சிறுமி கடவியதே கடவியதொன்றில்லை ஆயினோ கேண்மின்கள் காரிகையாள் மடவியவாறு கண்டாம்பிரே வார்ஷடையந்தை வந்தால் கிடவிய நெஞ்சோ இடங்கொடுத்தாள் கவலம் கொடுத்தான் தடவிய கொம்பதன் தாழ்மேல் இருந்து தரிகுருமே தரித்தாயன் தலை சாய்த்தாய் சலந்தரனை தழலாம் பொறித்தாயனங்கனை சுட்டாய் புறம் புனலும் சடைமேர் செறிதாய் கீவை போகள் ஆகின்ற கண்டேவள் சில்வளையோ பரித்தாய்க்கிது பழி ஆகும் கோலாமென்று பாவிப்பனே பாவிக்கும் பண்டையள் அல்லல் பரிசரியாள் சிறுமே ஆவிக்கும் கூர்குலூனாரோ அகம் நெக அங்கம் எங்கும் காவிக்கண் சோறும் போச்சாப்போ கரைமிடற்றானை கண்ணில் தாவிக்கும் வெண்ணகையாள் அமெல்லோதிக்கும் சந்தித்தவே சந்தித்த கோற்றுக்கு கோற்றா பிணிக்க தனி மருந்தான் சிந்திக்கு சிந்த மணியாகி தித்தித்த மோதமோ மாம் வந்திக்கில் வந்தென்னை மால் செய்யும் வானோர் வணங்க நின்ற அந்தி அந்திக்கணாயிடீரானடியார்கள் காவனவே ஆவனையாரே அழிக்க வல்லார் அமையாவுலகில் போவனையாரே புதிய கிற்பார் புறமூன்றெரித்த தேவனை தில்லை சிவனை தேர்ந்தடே கை தொழுது தீவினையேன் இழந்தேன் கலையோடு செறிவளையே செறிவளையாய் நீ விரையல் கோல நலம் கல்வி மெய்யாம் இறையவன் தாமரை செவடி போதென்றல் லோரும் ஏத்தும் நிறையுடை நெஞ்சிது வேண்டிற்று வேண்டிய நீசர்தம்பால் கரை வளர் கண்டனை காண பெரேதும் கலங்கியதே கலங்கினமால் கடல் விழுந்தன கார்வரை ஆழ்ந்தது மண் மலங்கினனாகோ மருண்டன பல்கணம் வானங்கை போய் இலங்கினமின்னோடு நீண்ட செடை இமையோர் வியந்தார் அலங்கல் அலங்கலன்மானடோ ஆர்கினியாடுவது எம் இரையே இறைவன் இமையோர் தலைவன் உமையாள் கண்ணவன் மும்முறையாலோ வணங்கப்படுகின்ற முக்கண்ண கற்கு எம்முறையாள் இவள் என் பிழைத்தாட்கிறை என் பிழைத்தான் இம்முறையாலே கவர கருதேர் தெழிற்கலையே கலை தலை சூலம் மழுக்கனல் கண்டை கட்டங்கம் கொடி சிலையிவை ஏந்திய என் தோல் சிவர்க்கு மனஞ்சோர்ச்செய்கை நிலை பிழையாது குற்றேவல் செய்தார் நின்றமீரோ என்னோ மலை பிழையார் என்பரால் அறிந்தோர்களே மாநிலத்தே மாநிலத்தோர்கட்கு தேவர் அனைய அத்தேவர் எல்லாம் ஆனலந்தார் தொழோ அஞ்சடையீசன் அவன் பெருமை தேனலர் தாமரை திருமாலவர் தேர்ந்துணரார் பானலத்தார் கவியாம் எங்கனே இனி பாடுவதே பாடிய வண்டுரை கொன்றையே நான் படபாம்புயிர்ப ஓடிய தீயால் உருகிய திங்களின் ஊரலொத்த தாடிய நீரது கங்கையோ தென்னீர் யமுனையுமே கூடிய கோபொத்த கொண்டாலுமை பாகம் எம் கொற்றவர்க்கே கொற்றவனே என்றோ கோவணத்தா என்றோ ஆவணத்தால் நற்றவனே என்றோ நஞ்சுண்டியே என்றோ அஞ்சமைக்க பெற்றவனே என்றோ பிங்ககனே என்றோ மன்மதனை செற்றவனே என்றோ நாளும் பரவும் என் சிந்தனையே சிந்தனை செய்ய மனமமைத்தேன் செப்பனமைத்தேன் வந்தனை செய்ய தலையமைத்தேன் கை தோழ அமைத்தேன் வந்தனை செய்வதர் கண்பமைத்தேன் மெய்யரும்ப வைத்தேன் வெந்த வெண்ணீரணி ஈசர்கிவையான் விதித்தனவே விதித்தன வாழ்நாள் பெரும் பிணி விச்சைகள் கொண்டு பண்டே கொதிப்பினில் ஒன்று குறைவில்லை குங்கும குன்றனைய பதித்தினங்கண்டனம் வெண் சந்தனம் பட்டனைய மதித்தினம் கண்டனோ நெஞ்சினி என் செய்யோ வஞ்சனையே வஞ்சனையாலே வரிவளை கொண்டுள்ளமால் பனிப்ப துஞ்சும் பொழுதோ உற தொழுதேன் மாலருவி அஞ்சனமால் வரை வெண்பிறை கல்வி அண்ணா தனைய வெஞ்சின ஆனையின் இருரிமோரிய வீரனையே வீரனையன்னரே வேற்பல நீரெறி பொன்னெழிலார் காருண் கடுக்கை கமலம் தூழாய் விடை தொல் பறவை பேருண்பதி நிறம் தாரிவர் ஊர்தி வெவ்வேறென்பரால் யாரும் அறியாம் வகை எங்களீசர் பரிசுகளே பரியாதன வந்த பாவமும் பற்றுமற்றோ பணிந்தார்க்கு உரியான் என சொல்லி உன்னுடனாவன் என அடியார்க்கு அறியானேவனென்று காட்டுவன் என்றென்றிவை இவையே பிரியாதுரையோ சடையானடிக்கின்றோ பேசுதோமே பேசுவதெல்லாம் அறந்திருநாமம்ம பேதை நல்லாள் காய்ச்சின வேட்கை அரண் பாலது அரு கார்பறவை மூசின கொன்றை முடிமேலது முலை மேல் முயங்க பூசின சாந்தோ தொழுமால் இவை ஒன்றோ பொய்யலவே பொய்யானரகம் புகினம் தோரகம் புகினோ புக்கிங்கு உயா உடம்பினோடூர்வ நடப்ப பரப்ப என்று நையாவிலேயினம் நானிலம் ஆளினும் நான் மறை சேர் மையார் மீடற்றான் அடிமரவா வரம் வேண்டுவனே வேண்டிய நாள்களில் பாதியோ கங்குல் மீக அவற்றுள் இடிய வெண்ணோய் முதலது பிள்ளைமை மேலது மூப்பு ஆண்டின அச்சம் வெகுளியவா அழுக்காரிங்கனே மாண்டன சேர்வதோ வளர்ப்புஞ்சடைமோ கண்மாயனையே மாயனன் மாமணி கண்டன் வளர்ச்சடையார் கடிமை ஆயின தொண்டர் துறக்கோ பெறுவது சொல்லுடைத்தே காய்ச்சின ஆனை வளரோ கனகமலை அருகே போயின காக்கையோ அன்றே படைத்தது பொன்வனமே ஆக்கியோன் பேயரன்று வெள்ளானையின் மீதிமையோர் சுற்று அணுகுரச்சல் வந்தொண்டர் பின்பறி மேற்கொண்டு வெள்ளி மலையரன் முன் சென்றழில்லாதே உலாரங்கேற்றிய சேரர் பிறான் மன்றிடை ஓது பொன் வண்ண தந்தாதே வழங்கிதோவே திருச்சிற்றம்பலம்